मुखमनदीत्य प्राह वेदानशेषान् नरपति परिक्लृप्तम् शुल्कमादातु कामः स्वसुरममलवन्द्यम् रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तम् विष्णुचित्तम् नमामि மின்னார் சூழ் வில்லி புத்தோர் என்னருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழி அறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினைச் சேரும் வழியறுத்தாம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்ன இந்திய சங்கம் எடுத்தூதா வேண்டிய வேதங்களோதி விரண்டு கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியாமாடம் நின்னாடம் பிரிவென்னே ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் படைவாய் நின்பலமார்வினில் வாழ்கின் மங்கயம் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் வல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட சிண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடையாமாடம் நென்னாடம் பிரிவென்னை ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நென் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கயம் வல்லாண்டு வடிவாறு சோதி வலத்துறையும் சுடராழியும் வல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமம் வல்லாண்டு வாழாட்பட்டு நின்றீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மென் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டும் ஏழாட்காலம் பழிப்பிலும் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை வாழாளாக படை ஒருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் எடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கறியா நமோ நாராயணாய வென்று பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட குலத்து கதிபதியாகி அசுரரிரா கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருளீக சந்தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது ஆயிர நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன்மின எந்தை தந்தை தந்தை தந்தை தம்மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட்செய்கின்றோம் திருவோணத் திருவிழவிலந்து எம்போதில் அறையுருவாகி அரியழித்தவனை பந்தனை தீரப் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே தீயற் பொருகின்ற செஞ்சுடராடி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடியாட்செய்கின்றோம் மாயப்பொருவடைவானனை ஆயிரந்தோடும் பொழிகுருதி பாய சுரத்திய வாழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யிடை நல்லதோர் சோரம் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்குப் பூணொடு காதுக்கு குண்டலமம் மெய்யட நல்லதோ சாந்தமம் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடை நாகப்பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்து களைந்தனின் பீடகவாடை உடுத்து கலத்த சுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் விடுத்ததிசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைநாதனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்னாள் எம்பெருமான் உந்தன கடியோமென் எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடுபத்துய்ந்ததுகான் செம்மாள் தோத்தி திருமதுரையுள் சிலை குனித்து ஐம்பலைய பைநாகத்தலைப் பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வதையால் நம நாராயணாவென்னு நாமம் பல பரவி பல்வதையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அல்வழக் அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியல்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல சிறுமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டவென் உரைப்பார் நமோ நாராயணாய நாராயணாயவென் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த துவர் பல்லாண்டு பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோல் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டனவன் உரைப்பார் நமோ நாராயணாய நாராயணாயவென் பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்த துவர் பல்லாண்டு